ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلذلك فادعوا واستقم كما أمرت ولا تتبع أهواءهم وقل آمنت بما أنزل الله من كتاب وأمرت لأعدل بينكم الله ربنا وربكم لنا أعمالنا ولكم أعمالكم صدق الله العظيم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தீனுல் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பாக மிகப்பெரிய மேன்மையாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கண்ணியமாக வழங்கியது இந்த மார்க்கம் வகுத்து தரக்கூடிய கற்றுத்தரக்கூடிய நீதம் அல்லாவுடைய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே நீதத்திற்கு அல்லா ரபுல்லாலமின் கொடுக்கக்கூடிய முன்னுரிமை நீதத்திற்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு இந்த தீனல் இஸ்லாத்தில் உள்ளவர்கள் நீதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாவுடைய வலியுறுத்தல் இவை அனைத்தும் தீனல் இஸ்லாத்தினுடைய ஏராளமான சிறப்பம்சங்களில் முக்கிய மிக முக்கியமான சிறப்பம்சத்தினுடைய இடத்தை நீதம் பிடிக்கின்றது என்று சொன்னால் அது மிகையல்ல ஏனென்றால் அன்புக்குரியவர்களே உலகில் மனிதனுடைய கெட்ட செயல்களில் கெட்ட காரியங்களில் மிக மோசமானது அநீதம் நீதத்திற்கு மாற்றமாக நடப்பது அநீதம் உலகத்தில் நடைபெறும் பொழுது அது ஒரு தனி மனிதன் சம்பந்தப்பட்டதோ அல்லது ஒரு தனி சாரார் சம்பந்தப்பட்டதோ அல்ல மாறாக ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அமைதி கெட்டு போவதற்கும் உலக மக்களுடைய சாந்தி சமாதானம் இழக்க செய்வதற்கும் உலகத்திலே மக்களிடையே நல்லிணக்கங்களும் நன்மதிப்புகளும் குறைந்து போவதற்கும் இந்த அநீதம் என்பது மிக முக்கியமான காரணமாகிவிடுகின்றது ஒரு வகையில் சொல்லப்போதாக இருந்தால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையே பீஸ் அமைதி நல்லிணக்கம் சௌஜன்யம் மக்கள் நிம்மதியாக வாழ்வது இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையை அமைதியை நல்லிணக்கத்தை சௌஜன்யத்தை கெடுக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் அனிதம் என்று சொல்லலாம் ஆக இஸ்லாத்தினுடைய அடிப்படையே கெடுக்கக்கூடிய ஒரு காரியம் அனிதம் என்பதனால் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பும் பொழுது நீதமாக நடக்கும்படி அறிவுரை சொல்லி அனுப்பி வைத்தான் எம்பெருமானா சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் நீதத்தை பற்றி மிக பிரபலமான பிரகடனம் செய்தது நமக்கெல்லாம் பல்வேறு விஷயங்களை தெரிந்திருப்போம் பல்வேறு கட்டங்களிலே அவர்கள் எப்படி நீதமாக நடந்து கொண்டார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும் அவர்களுக்கு பின் வந்த சத்திய சகாபாக்கள் நீதத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார்கள் எவ்வளோ அதற்கு கவனத்தோடும் மிகப்பெரிய அதற்கு சிலாக்கியம் கொடுத்து நடந்தார்கள் என்பதை சத்திய சகாபாக்களுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம் எதற்காக சொல்லுகின்றார் சகோதரர்களே நீதம் என்பது அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்தை காக்கக்கூடிய ஒரு காரியம் ஏனென்றால் தீனல் இஸ்லாத்தினுடைய அடிப்படையே பீஸ் அமைதி தான் மக்களுக்கு மத்தியில் அமைதி நிலவுவதான் அந்த நீதம் மீறும் பொழுது அநீதம் இழைக்கப்படும் பொழுதுதான் சமுதாயத்தில் அமைதி இன்மை ஏற்படுகின்றது கலவரங்கள் ஏற்படுகின்றன குற்றங்கள் மலிந்து விடுகின்றன எதனால் அநீதம் உலகத்திலே நிலைநாட்டப்பட்டு நீதம் அழிக்கப்படும் பொழுது அதனால் தான் அல்லா ரபுல் குரானில் எடுத்து பார்ப்போம் பல்வேறு இடங்களில் அல்லா ரபுல்லாலும் நீதத்தை பற்றி குறிப்பிடுகின்றான் பல்வேறு இடங்களில் நீதத்தை பற்றி வலியுறுத்துகின்றான் எந்த அளவுக்கு என்றால் எம்பெருமான ரசூலை கரீம் சல்லாஹு அலைவசலம் அவர்களுக்கு அல்லா ரபுல்லாலுமின் கட்டளையிட்டது படி தன் திருமறையை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஃபலிதாலிக்க ஃபதோ நபியே மக்களை நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழையுங்கள் மக்களை ஈமானின் பக்கம் அழையுங்கள் அல்லாவுடைய ஏகத்துவத்தையும் அல்லாவுடைய தீன இஸ்லாத்தின் மகத்துவத்தையும் மக்களுக்கு சொல்லி நிரந்தர சொர்க்கமான நிரந்தர வெற்றியான சொர்க்கத்தின் பக்கம் அவர்களை அழையுங்கள் ஃபஸ்தகையும் கமா உமீர்த்த உங்களுக்கு என கட்டளையிடப்பட்டதோ அந்த கட்டளையில் நீங்கள் உறுதியாகவும் இருங்கள் நீங்கள் உங்களுக்கு அல்லாவின் தரப்பிலிருந்து என்னென்ன கட்டளைகள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டனவோ அத்தனை உத்தரவுகளிலும் நீங்கள் உறுதியாகவும் நீதமாக நிலையாகவும் இஸ்தகாமத்தோடும் இருந்து கொள்ளுங்கள் ஒலா தத்தபி ஆகும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை மறுக்கக்கூடிய உங்களை எதிர்க்கக்கூடிய மற்றவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் மனோ இச்சைக்கு ஆளாகி விடாதீர்கள் இரண்டால் அருமை சகோதரர்களே எப்பொழுதும் ஒரு மனிதன் நீதம் தவறுவான் என்றால் அவன் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றும் பொழுதுதான் தனக்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ தன்னுடைய குடும்பத்தினருக்கோ தன்னுடைய ஜாதியினருக்கோ தன்னுடைய மதத்தினருக்கோ அங்கே ஒரு சாதகமாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் அவன் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றும் பொழுதுதான் அங்கே நீதத்தை காலில் போட்டு மிதித்து அநீதத்தை அங்கே நடைமுறைப்படுத்துகின்றான் அதனால் தான் ரபுல் ஆலமீன் நீதத்தை பற்றி சொல்லும் இடங்களில் எல்லாம் மனோ இச்சையை பின்பற்றி விடாதீர்கள் உங்களுடைய உணர்வுகளுக்கு ஆளாகி விடாதீர்கள் உங்களுடைய இச்சைகளுக்கு ஆளாகி விடாதீர்கள் அல்லாஹ் கட்டுப்பட்டு அல்லாட பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதன் நோக்கம் என்னவென்றால் உலகத்திலே ஒரு மனிதனை நீதத்தோடு வாழச் செய்யும் கருவி அல்லாவுடைய அச்சம் மட்டும்தான் அல்லாட சிந்தனை மட்டும்தான் நீதத்தோடு வாழச் செய்யும் எங்கே அல்லாட சிந்தனை இல்லையோ மறுமையின் அச்சம் இல்லையோ மறுமையின் எண்ணம் இல்லையோ அங்கே மன இச்சைகள் கோலோச்ச ஆரம்பித்து விடும் மன இச்சைகள் ஆட்சி புரிய ஆரம்பித்து விடும் அங்கே தனக்கு என்ன பலன் தன்னை சார்ந்தவருக்கு என்ன பலன் தனக்கு என்ன சாதகம் தன்னுடைய பெற்றோருக்கு என்ன சாதகம் தன்னுடைய உறவினர்களுக்கு என்ன சாதகம் தன்னுடைய ஜாதிக்கு என்ன சாதகம் தன்னுடைய மதத்துக்கு என்ன சாதகம் இப்படி தன்னை தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் சாதகம் எது என்று நினைக்கும் பொழுதுதான் அது மற்றவர்களுக்கு இழைக்கக்கூடிய அநியாயமாக மாறுகின்றது மற்றவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதமாக மாறுகின்றது இதைத்தான் ரபுல் ஆலமீன் நபிமார்களுக்கு எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தர்பியத்து கொடுத்ததை போன்று கண்மணி நாயம் செல்லல்லாசம் அவர்களுக்கும் தர்பியத்து கொடுக்கின்றான் ஒலா தத்தபிய அஹ்வாஹும் எந்த சூழ்நிலையும் நபியே உங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றி விடாதீர்கள் மனோ இச்சையை பின்பற்றினால் நீங்கள் நீதத்தை காலில் போட்டு மிதித்து அங்கே அநீதத்தை கடைபிடிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் ஆகவே மனோ இச்சையை பின்பற்றி விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் பகிரங்கமாக சொல்லுங்கள் ஆமன் துபிமா உன் அன்சல் அல்லாஹ் மின் கிதாப் அல்லாஹ் எனக்கு எந்த வேதத்தை இறக்கிறானோ அந்த வேதத்தை நான் ஈமான் கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டு உமிர் துல் பைனக்கும் உங்களுக்கு மத்தியிலே நீதமாக நடக்க வேண்டும் என்றும் நீதம் செலுத்த வேண்டும் என்றும் நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கப்படுத்தி விடுங்கள் நான் அல்லாவை ஈமான் கொண்டிருக்கிறேன் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு மத்தியிலே நியாயமாக நடக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளேன் என்று பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்களுக்கு பிரகடனம் செய்யும்படி ரபுல் ஆலமின் வலியுறுத்துகின்றான் அருமைக்குரியவர்களே இதே இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது யாயுல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்து மூமின்களே உலகத்தில் நீதத்தோடு வாழுங்கள் நீதத்தை கடைபிடியுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த தொடரில் பொழுது சொல்கின்றான் ஒலா தத்தபி அல் ஹவா அந்த ஆதிரு நீதம் செலுத்தக்கூடிய விஷயத்திலே மனோ இச்சையை பின்பற்றி விடாதீர்கள் அல்லாவுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நீதத்தை பற்றி இந்த உலகத்திலே சொல்லுகின்றான் உலகத்திலே நீதம் நிலைநாட்டப்படும் பொழுதுதான் நீதம் நிலைநாட்டப்படும் பொழுதுதான் மக்களுக்கு மத்தியிலே அமைதியும் மக்களுக்கு மத்தியிலே நிம்மதியும் மற்ற மக்களுக்கு மத்தியிலே பரஸ்பர நல்ல புரிந்துணர்வும் ஏற்படும் நீதத்திற்கு புறம்பாக அங்கு அநீதம் அலை இழைக்கப்படும் பொழுது அநீதம் நிலைநாட்டப்படும் பொழுது அங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கடும் ரவுடியிசம் அதிகமாகும் மக்களுக்கு மத்தியில் நிம்மதி கெட்டு போய்விடும் மக்களுக்கு மத்தியில் சௌஜன்யம் கெட்டு போய்விடும் மக்களுக்கு மத்தியில் பரஸ்பர நம்பிக்கை கெட்டு போய்விடும் ஆளாளுக்கு ஒவ்வொருவரும் பயந்த சுபாவத்துடனும் எச்சரிக்கை உணர்வோடுமே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதற்கு நம்முடைய இந்தியாவிலே அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு முன்னுதாரணமாக திகழ்கின்றன இந்தியாவிலே அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அநியாயமான நிகழ்வுகள் நீதத்திற்கு புறம்பான நிகழ்வுகள் அல்லா ரபுல் ஆலமீன் எந்த தீனல் இஸ்லாத்தின் மூலமாக நீதத்தில் நிலாட்டப்பட வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு வலியுறுத்தினானோ அந்த நீதத்திற்கு மாற்றமாக அநீதமான செயல்பாடுகள் அநியாயமான செயல்பாடுகள் இன்று உலக இந்தியாவினுடைய அமைதியை கெடுத்துவிட்டு மக்களுக்கு மத்தியில் சௌஜன்யத்தை கெடுத்துவிட்டு மக்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை கெடுத்துவிட்டு நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமாக அராஜகங்களும் கலவரங்களும் தீவிரவாதங்களும் தலை தூக்கி ஆடுவதற்கு காரணம் இந்திய அரசாங்கத்தாலும் இந்திய ஆட்சியாளர்களாலும் நடத்தப்படக்கூடிய அநியாயமான அநீதமான நடைமுறைகள் தான் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்டவர்களிடத்திலே இப்படி அநியாயக்காரர்களிடத்திலே நாம் நீதத்தை பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது ஏனென்றால் ரப்புல் ஆலம் சொல்கின்றான் யார் ஒரு நீதமாக நடப்பான் என்றால் யார் அல்லாவுக்கு பயப்படுகின்றானோ அல்லாவை அஞ்சுகின்றானோ மறுமையை நம்புகிறானோ அவனிடத்தில் மட்டும்தான் நீதத்தை எதிர்பார்க்க முடியும் அதற்கு மாற்றமாக மனோ இச்சையை பின்பற்ற பின்பற்றுவனிடத்திலே எப்படி நீதத்தை எதிர்பார்க்க முடியும் தன்னை சார்ந்தவன் தன்னுடைய கட்சியை சார்ந்தவன் தன்னுடைய மதத்தை சார்ந்தவன் தன்னுடைய சுயநலத்தை முக்கியமாக வைத்து தன்னுடைய ஆட்சியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி செய்யக்கூடிய இந்த காஃபிர்களிடத்திலிருந்து எப்படி நீதத்தை எதிர்பார்க்க முடியும் தங்களுடைய சுயநலத்திற்காக எந்த மக்களையும் பழி கொடுக்கலாம் எந்த மக்களையும் பழி வாங்கலாம் யாரை வேண்டுமானும் கேவலப்படுத்தலாம் யாரை வேண்டுமானாலும் அசிங்கப்படுத்தலாம் யாரை வேண்டுமானாலும் தீவிரவாதிகள் முத்திரை குத்தி அவர்களை நாசப்படுத்தலாம் அதனால் நமக்கு நன்மை கிடைத்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய அந்த அநியாயக்காரர்களுக்கு மத்தியிலே எப்படி அல்லாஹ் சொல்லக்கூடிய நீதத்தை எதிர்பார்க்க முடியும் அன்புக்குரியவர்களே இந்த சம்பவங்களை பற்றி நாம் பட்டியலிடுவதாக இருந்தால் வாரம் வாரம் வாரம் வாரம் அல்ல தினந்தோறும் இதை பற்றி பேசிக்கொண்டிருந்தாலும் கூட இதை சொல்லி மாளாது ஆனால் சமீபத்தில் நடந்த இந்தியாவில் நடந்த இரண்டு நிகழ்வுகள் ஒன்று இந்தியாவினுடைய மிகப்பெரிய ரவுடியான பால் தாக்கரையுடைய மரணம் இன்னொன்று சமீபத்தில் நேற்று முந்தானத்தில் தூக்கிலிடப்பட்ட அஜ்மல் கசாபுடைய விவகாரம் இந்த இரண்டு விவகாரங்களும் எப்படி அநீதமான முறையிலே கையாளப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே குறிப்பாக இந்தியாவுக்கு அல்லாஹ் நீதங்கள் மறுக்கப்படும் பொழுது அநீதங்கள் நிலைநாட்டப்படும் பொழுது அல்லாவுடைய லானத்திறங்கும் என்ற பெருமானாருடைய அந்த எச்சரிக்கைக்கு இந்தியா ஆட்பட்டு விடுமோ என்று நாம் பயம் கொள்ள வேண்டிய அளவுக்கு அநீதங்கள் இங்கு நிலைநாட்டப்பட்டிருக்கின்றன அநியாயங்கள் தலை தூக்கி இருக்கின்றன பால் தாக்கரை இறந்தவுடன் ஏனோ இந்தியா மும்பையே ஸ்தம்பித்து போய்விட்டது மும்பையே அப்படி இருண்டு போய்விட்டது மும்பையே அப்படி முடங்கி போய்விட்டது மக்கள் எல்லாம் அவருக்கு ஆறுதல் அனுதாபம் பெற்று அவருக்கு அவர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லி வீட்டை விட்டு மக்கள் வெளியேறவில்லை என்று இங்குள்ள பார்ப்பன பத்திரிகைகள் பறைசாட்டின ஆனால் நடந்தது என்ன மக்கள் முடங்கினார்கள் அலுவலகங்கள் மூடப்பட்டன கடைகள் மூடப்பட்டன வாகனங்கள் ஓடவில்லை பஸ்கள் ஓடவில்லை சாலைகள் நெரிச்சோடின காரணம் என்ன அனுதாபத்தால் அல்ல மக்கள் கொண்ட அச்சத்தினால் மக்கள் கொண்ட அச்சத்தினால் பால் தாக்கரை மீது கொண்ட பாசத்தினால் அல்ல அவர் மீது கொண்ட வெறுப்பினாலும் பயத்தினாலும் என்ற செய்தியை இரண்டு இளம் பெண்கள் ஃபேஸ்புக்கில் பரிமாறிக்கொண்டார்கள் என்ற இந்த உண்மையை பால் தாக்கரே மீது உள்ள ஏனால் பம்பாயில் உள்ள மக்கள் பால் தாக்கரே இறந்த அந்த இரண்டு நாட்களும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஃபேஸ்புக்கிலே தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள் இது ஏதோ அனுதாபத்தினாலோ பால் தாக்கரே மீது பாசத்தினாலோ மக்கள் முடங்கியதல்ல அச்சத்தினால் முடங்கியது பயத்தினால் முடங்கியது ரவுடிகளுக்கு பயந்து முடங்கியது என்ற கருத்தை சொன்னார் என்பதற்காக இரண்டு இளம் பெண்கள் மகாராஷ்டிரா அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எதற்காண்டி ஃபேஸ்புக்கில் இந்த ரெண்டு கருத்தை சொன்னாங்கிறதுக்காண்டி அருமைக்குரியவர்களே இதை விட மோசமான கேவலமான கேடுகட்ட கீழ்த்தரமான இந்தியாவுடைய இறையாண்மைக்கே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை வெளியிட்ட பால் தாக்கரையை ஆட்சியாளரால் எதுவும் செய்ய முடியல உயிரோடு இருக்கும் வரை இதை விட மோசமான கருத்துக்களை சொன்னவர் இதை விட கேடுகட்ட கருத்துக்களை சொன்னவர் இதை விட வன்முறை தூண்டக்கூடிய கருத்துக்களை சொன்னவர் அவர் இந்த அரசாங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அவர் இந்த ஆட்சியாளர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை இந்த சட்டத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை பம்பாய் கலவரம் கேள்விப்பட்டிருப்போம் எத்தனாயிரம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் எத்தனாயிரம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் பச்சிலம் குழந்தைகள் தீக்கிரையாக்கப்பட்டன சாலை ஓரத்தில் நின்று சலாம் சொல்வார்கள் முஸ்லீம் என்று நினைத்துக்கொண்டு பதில் சொன்னால் உடனே வெட்டுவார்கள் பிறகு முஸ்லீம்கள் சுதாரித்துக் கொண்டு கொஞ்ச நாட்களுக்கு யாருக்குமே சலாத்துக்கு பதில் சொல்லாமல் சலாத்துக்கு பதில் சொன்னால் வெட்டுறாங்க அப்படி சலாம் சொல்லாமல் இருந்தார்கள் உடனே அடுத்த ஆயுதத்தை கையில் எடுத்தார்கள் ஜிப்பை அவிர்த்து பார்த்து முஸ்லீம் எடுத்து தெரிந்தவுடன் வெட்டினார்கள் இந்த பால் தாக்கரை கூட்டத்தினர்கள் இதெல்லாம் கதையோ கற்பனையோ அல்ல கலவரம் முடிந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட பிறகு அதற்கு பிறகு இந்திய அரசாங்கம் ஒரு கமிஷனை அமைக்கிறது நீதிபதி ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் என்று அந்த ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் அனைத்தையும் அத்தனை மிரட்டல்களுக்கும் எத்தனை மிரட்டல்களுக்கும் பயப்படாமல் எல்லா தாக்குதலுக்கும் உட்பட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய ரவுடிகள் சிவசேனாவுடைய ரவுடிகள் பால் தாக்கருடைய ரவுடிகள் அத்தனை ரவுடிகளுடைய அச்சுறுத்தலையும் மீறி ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் உண்மை உலகத்திற்கு சொன்னது என்ன சொன்னது அத்தனை கலவரங்களுக்கும் பால் தாக்கரை தான் காரணம் அவர் சாம்டாவில் எழுதிய பத்திரிகை பத்திரிகை எழுதிய அந்த வெறி பேச்சு தான் காரணம் பத்திரிகை தலையங்கம் தான் காரணம் அவர் பேசிய வெறி பேச்சு தான் காரணம் ஆகவே முழுக்க முழுக்க இந்த பம்பாய் குற்ற குற்றத்திற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் கொல்லப்பட்ட இந்த பம்பா பம்பா இனப்படுகொலைக்கு இந்த பாம்பே ஜெனோசைடுக்கு மிக முக்கிய குற்றவாளி பால் தாக்கரே என்று அறிவித்தார் நீதிபதி கிருஷ்ணா அவர்கள் என்ன நடந்தது மகாராஷ்டிரிய அரசாலோ மத்திய அரசாலோ பால் தாக்கரை கைது செய்ய முடிந்ததா இந்த அறிக்கை வெளிவந்தவுடன் பால் தாக்கரே பகிரங்கமாக அறிவித்தார் என்னை கைது செய்தால் இரண்டே நாளில் மும்பை பற்றி எறிந்து நாசமாகும் என்று சொன்னார் என்னை கைது செய்து பார் இரண்டே நாளில் மொத்த மும்பையும் சாம்பலாகும் என்று சொன்னார் பகிரங்கமாக சொன்னார் என்ன செய்ய முடிந்தது என்ன செய்ய முடிந்தது அருமை சகோதரே இதுதான் இந்தியாவில் நடக்கும் நீதம் இதற்கு இந்திய அரசாங்கம் வைத்த பேர் தான் இந்தியன் ஜுடிஷியல் இந்திய நீதம் என்பது இதுதான் ஒரு நீதிபதி ராஜ ஸ்ரீகிருஷ்ணா அவர்கள் பகிரங்கமாக அறிவிக்கிறார் இவன் குற்றவாளி இவரை கைது செய்யுங்கள் என்று சொன்ன பிறகு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த பால் தாக்கரை மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது அவருடைய அரசாங்கத்தினுடைய காவல்துறையினுடைய காட்டு கூட அவர் மீது பட முடியவில்லை ஆனால் அவர் அவருடைய மரணத்தினால் மும்பை மக்கள் வீட்டுக்குள் முடங்கியது அனுதாபத்தினால் அல்ல அந்த ரவுடிகள் மேத்தில் அச்சத்தினால் பாசத்தினால் அல்ல அந்த குண்டர்கள் மீது கொண்ட பயத்தினால் என்று கருத்து சொன்ன இரண்டு அப்பாவி இளம் பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஒரு ஒரு முஸ்லீம் பெண் ஃபேஸ்புக்கில் ஒரு கருத்தை சொல்கிறார் ஒரு முஸ்லீம் பெண் அவருக்கு அவருடைய கருத்துக்கு இன்னொரு பெண் ஆதரவு ஆமா ஆமாம் தான் சொல்கிற கரெக்ட் தான் என்று சொன்னார் அந்த இரண்டு பெண்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அருமைக்குரியவர்களே இப்படிப்பட்ட அநீதம் தலை தூக்கும் பொழுது இப்படிப்பட்ட அநீதம் உலகத்தில் நிலாட்டப்படும் பொழுது நிச்சயமாக இந்த உலகம் குறிப்பாக இந்தியா அல்லாவுடைய அதாவை விட்டு தப்பிக்க முடியாது அல்லாட நாணத்தை எடுத்து தப்பிக்க முடியாது ஏனென்றால் நீதம் என்பது நியாயம் என்பது ஜுடிஷியல் என்பது அல்லாவுடைய சட்டத்தினால் மட்டும்தான் அல்லாவுடைய அச்சத்தினால் மட்டும்தான் மறுமையின் மீது நம்பிக்கையினால் மட்டும்தான் உருவாக்க முடியும் என்பதை அல்லா ரபுல்லான் திருமறையிலே தெல்லத்திலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அதற்கு அடுத்த பிரச்சனை என்று பார்த்தால் அஜ்மல் கசா பிரச்சனை இந்த அஜ்மல் கசாவுடைய பிரச்சனை மிக மோசமான பிரச்சனை அவர் உண்மையிலே குற்றவாளியாக இருந்தால் தண்டிக்கப்படும் என்பதிலோ தூக்கிலிடப்பட்டதிலோ முஸ்லிம்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றால் மரண தண்டனையை ஆமோதிக்கக்கூடிய மார்க்கம் அல்லாடு தீர் இஸ்லாம் குற்றவாளி என்று தெரியும் பொழுது ஒரு குற்றவாளியை தண்டித்து அவருடைய உயிரை பறித்து அதன் மூலமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு அமைதியை நிலாட்டப்பட வேண்டும் என்றால் அந்த ஒரு குற்றவாளியை மரண தண்டனை கொடுப்பதற்கு இஸ்லாம் எந்த விதத்திலும் தடையாக இருப்பதில்லை ஏனென்றால் உலகத்திலே மரண தண்டனை வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் அல்லாவுடைய மார்க்கம் தீனல் இஸ்லாம் அறிவுபூர்வமான மார்க்கம் உலகத்தில் மரண தண்டனை என்பது வேணும் ஒருவனை மரணிக்க செய்தால்தான் மற்றவர்கள் பஞ்சுவார்கள் மற்றவர்கள் பயப்படுவார்கள் ஒரு குற்றவாளிக்கு உயரிய தண்டனை கொடுத்தால்தான் மற்றவர் குற்றவாளிகள் குற்றம் செய்வதற்கே அஞ்சுவார்கள் அந்த ஒருவருடைய உயிரை பற்றி கவலைப்பட்டால் ஒரு லட்சம் ஓராள் ஒரு கோடி மக்களுடைய உயிர்கள் பாதிப்புக்குள்ளாகிவிடும் என்ற தத்துவார்த்தத்தின் அடிப்படையிலே மரண தண்டனையை ஆமோதிக்கக்கூடிய மார்க்கம் அல்லாடுதீன் அலிஸ்லாம் ஆனால் பெரிய வேதனை சில இஸ்லாமியவாதிகள் இஸ்லாமிய தலைவர்கள் மற்ற மற்றவர்களோடு சேர்ந்து கொண்டு ஆஹா மரண தண்டனை எதிர்ப்பானது மரண தண்டனை கூடாது மரண தண்டனை கூடாது என்பதல்ல அல்லாவுடைய மார்க்க மரண தண்டனை அனுமதிக்கின்றது தூக்கிலுடைய அனுமதிக்கின்றது அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அஜ்மல் கசாப் அவசர அவசரமாக தூக்கிலிடப்பட்டது அவசர அவசரமாக தூக்கிலிடப்பட்டது அவருக்கு முன்னால் பத்தொன்பது பேர் பதினெட்டு பேர் லைனில் இருக்கிறாங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் பதினெட்டு பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும்பொழுது இவரை மட்டும் கடைசி லிஸ்ட்டில் நின்றவர் பத்தொன்பதாவது ஆளாக நின்றவரை இழுத்துட்டு வந்து முதல் ஆளாக நிற்க வச்சு ரகசியமாக அவசர அவசரமாக தூக்கிலிடப்பட வேண்டிய அவசியம் ஒரே காரணம் இவன் ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கி அஜ்மல் என்பது ஒரு முஸ்லீமுடைய பெயர் இந்த அஜ்மலுக்கு இங்குள்ள பாசிஸ்டுகள் எதிரியாக இருக்கின்றார்கள் சங் பரிவார் எதிரியாக இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இந்திய காங்கிரஸ் அரசாங்கத்தின் மீது மக்களும் பெரிய அதிருப்தியாக இருக்கின்றார்கள் சங் பரிவாரம் அதிருப்தியாக இருக்கின்றன குஜராத் தேர்தல் வருகிறது அங்கு குஜராத் தேர்தலை பொறுத்தவரையிலே சங் பரிவாரங்களுக்கு நாம் முட்டுக் கொடுப்பதாக இருந்தால் ஈடு கொடுப்பதாக இருந்தால் அங்கே கொஞ்சமாக சங் பரிவார்களை அந்த இந்துத்துவவாதிகளை சமாதானப்படுத்தினால்தான் குஜராத்தில் ஓட்டு வாங்க முடியும் வரக்கூடிய பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற வேண்டும் என்றால் சங் பரிவாரில் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அவர்களை கொஞ்சமாக சாந்தப்படுத்த வேண்டும் இந்த அத்தனை அரசியல் பின்னணிகளையும் பின்வைத்து முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காக அஜ்மல் கசாப் அவசரப்படுத்தப்பட்டிருக்கின்றார் பதினெட்டாவது பத்தொன்பதாவது வெயிட்டிங் லிஸ்டில் நின்றவர் அவசர அவசரமாக முன்வரிசைக்கு கொண்டு வரப்பட்டு அவசர அவசரமாக ரகசியமாக தூக்கிலிடப்பட்ட காரணம் என்ன பார்லிமெண்ட் வின்டர் செஷன் என்று சொல்லக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக அவசர அவசரமாக தூக்கிலிடும் அவசியம் என்ன இவன் ஒரு முஸ்லீம் இவனை பழி வாங்கிவிட்டால் சங் பரிவார்களை சமாதானப்படுத்தலாம் ஒரு முஸ்லீமை கொன்றால் இந்துத்துவாதிகளை சமாதானப்படுத்தி விடலாம் ஏனென்றால் அவருடைய நோக்கம் முஸ்லீம்கள் பழிவாங்கப்பட வேண்டும் முஸ்லீம்கள் கொல்லப்பட வேண்டும் முஸ்லீம்கள் நாசப்படுத்தப்பட வேண்டும் அது மட்டுமல்ல இந்த அஜ்மல் கசாப்பை தூக்கிலிடக்கூடிய நேரத்தில் எல்லா மீடியாக்களும் பழைய மும்பை ஞாபகத்தை கிளறுவார்கள் பத்து தீவிரவாதிகள் வந்தார்கள் இதை அடித்தார்கள் இங்கே சுட்டார்கள் அங்கே சுட்டார்கள் அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் என்று பழைய கசந்த சம்பவங்கள் கசப்பான சம்பவங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்தப்பட்டு மக்களுக்கு மத்தியிலே மீண்டும் வெறுப்பை ஏற்படுத்தப்படும் முஸ்லீம்களை பற்றி என்ற இந்த திட்டத்தின் தாங்கிற சகோதரர்களே அஜ்மல் கசாப் அவசர அவசரமாக தூக்கிலிடப்பட்டிருக்கிறார் உண்மையிலே அஜ்மல் கசாப்பின் மீது உண்மையான நியாயமான விசாரணை நடந்து அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக தூக்கிலிடுவது இஸ்லாம் அதை அதை எதிர்க்கவும் இல்லை தூக்கிலிட இஸ்லாம் தடையாகவும் இல்லை அவர் தூக்கிலிடப்பட வேண்டும் என்பதிலே முஸ்லீம்களுக்கு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இவ்வளவு அவசரம் காட்டப்பட வேண்டிய அவசியம் ஒரு முஸ்லீம் என்பதனாலும் அவரை வைத்து பழைய சம்பவங்களை ஞாபகப்படுத்தி முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு துரோகிகள் இன துரோகிகள் இவர்கள் தீவிரவாதிகள் தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்கள் என்ற மறுபடியும் மறுபடியும் மீண்டும் மீண்டும் அந்த கோயபல்ஸ் தத்துவத்தின் அடிப்படையில் கோயபல்ஸ் பொய்யை மக்களுக்கு மத்தியில் விதைப்பதும் தான் இந்த நடவடிக்கையினுடைய அடிப்படை நோக்கம் சகோதரர்களே இப்படிப்பட்ட அநீதங்கள் நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடக்கும் பொழுது நீதத்திற்கு புறம்பாக நடக்கும் பொழுது நாம் இவரிடத்தில் என்ன நீதத்தை எதிர்பார்க்க முடியும் என்ன நியாயத்தை எதிர்பார்க்க முடியும் இதில் பிஜேபி ஆட்சியாளர் என்றோ காங்கிரஸ் ஆட்சியாளர் என்றோ எந்த பாகுபாடும் கிடையாது நாம் இதெல்லாம் பார்த்து கொண்டிருப்போம் இன்னும் அடுத்த வருஷம் இல்லை அடுத்த அடுத்த வருஷம் நமக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் கேள்வி வந்து முன்னாடி நிற்கும் ஆயிரம் ஆக்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வி அதில் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அடுத்து நாங்கள் யாருக்கு ஓட்டு போடுறது பிஜேபிக்கு போடுறதா காங்கிரஸுக்கு போடுறதா மூன்றாவது அணிக்கு போடுறதா நான் யாருக்கு ஓட்டு போடுறது இப்படி ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை நமக்கு முன்னால் ஒரு கேள்வி வந்து நிற்கும் யாருக்கு ஓட்டு போடுவது என்று அந்த கேள்வியை பதில் சொல்வதற்காக யாருக்காக ஒருவருக்கு ஓட்டு போட்டு விடுகின்றோம் அவர் ஆட்சி வரக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களும் இதே தவறைத்தான் இதே குற்றங்களைத்தான் இதே அனிதங்களைத்தான் மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அஜ்மல் கசா விஷயத்திலே எப்படி விசாரணை நடந்தது அல்ல அறிவான் உண்மையான தீர்ப்பா அல்ல அறிவான் ஆனால் இதற்கு பின்னால் லட்சக்கணக்கான சந்தேகங்கள் மறைந்திருந்தன ஒரு சந்தேகம் கூட உலக மக்களுக்கு முன்னால் நிவர்த்தி செய்யப்படவில்லை பதிலளிக்கப்படவில்லை அஜ்மல் கசாபுடன் சேர்ந்து ஒன்பது தீவிரவாதிகள் ஒன்பது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறார்கள் அந்த தாக்குதலிலே ஹேமந்த் கர்கரே என்ற தீவிரவாத தடுப்பு உயர்நிலை அதிகாரி காவல்துறை அதிகாரி கொல்லப்படுகின்றார் இந்த ஹேமந்த் கர்கரே கொல்லப்படுவதை பற்றி ஆயிரக்கணக்கான கேள்விகள் ஆயிரக்கணக்கான சந்தேகங்கள் நீதிமன்றத்துக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படவில்லை அந்த சந்தேகங்கள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு சந்தேகங்கள் வரவில்லை நீதிமன்றத்தினால் இந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்த முடியவில்லை காவல்துறையால் தெளிவுபடுத்த முடியவில்லை அரசாங்கத்தால் தெளிவுபடுத்த முடியவில்லை சந்தேகங்கள் சந்தேகங்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றன ஹேமந்த் கர்கரே யார் இவர் மகாராஷ்டிராவினுடைய தீவிரவாத தடுப்பினுடைய உயர்நிலை அதிகாரி நல்ல பவர்ஃபுல் அதிகாரி இவர் எப்படி பிரபலமானார் எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க இவர் மட்டும் எப்படி பிரபலமானார் இந்தியாவிலே எங்கு குண்டு வெடித்தாலும் முஸ்லிம்கள் தான் முஸ்லிம்கள் தான் முஸ்லிம்கள் தான் என்று கருவறுத்து கொண்டிருந்த இந்த பிஜேபி காங்கிரஸ் அரசு ஆட்சியாளர்களுக்கு முன்னிலையிலே இந்த பத்திரிகை மீடியாக்களுடைய முன்னிலையிலே ஹேமந்த் கர்கரே என்ற ஒரு சீதேவியான ஒரு அதிகாரி வந்தார் நியாயமுள்ள அதிகாரி வந்தார் அந்த அதிகாரி குறிப்பாக மாலைகாம் குண்டுவெடிப்பை பற்றி தீவிரமாக விசாரித்தார் மாலைகாம் பள்ளிவாசலிலே குண்டு வெடித்த பொழுது அதையும் லஷ்கரே தையபா தான் இந்தியன் முஜாஹிதீன் தான் ஏதாவது அரபி பெயரை சொல்லி அவர்கள் தான் அந்த முஸ்லீம்கள் தான் செய்தார்கள் என்ற ஒரு அவதூறை சுமத்தினார்கள் அந்த நேரத்தில் ஹேமந்த் கர்கரே மாலிகாம் குண்டுவெடிப்பை தெளிவாக ஆராய்ச்சி பண்ணினார் அப்பயுமே நம்ம சொன்னோம் பள்ளிவாசல் குண்டு வெடித்த பள்ளிவாசலிலே ஃப்ரண்ட் லைன் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது ஒட்டு தாடி கிடந்தது என்று தொப்பி கிடந்தது என்று அப்பயே நான் சும்மா பாயில் சொன்ன ஞாபகம் இருக்கலாம் ஒட்டுதாடி கிடந்தது என்று சரி ஒரு தொப்பியாவது முஸ்லீம் முஸ்லீமுடையது கிடைக்கும் எந்த முஸ்லீமாவது ஒட்டுதாடி வைத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்குள் வருவானா ஃபுல்லாக ஷேவ்மெண்ட் வந்தாலும் வருவானே தவிர ஒட்டுதாடி வைத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்குள் வருவானா அவன் ஒட்டுதாடி வைத்துக்கொண்டு ஒருவன் பள்ளிவாசலுக்குள் வருகிறான் என்றால் அவன் யாராக இருப்பான் என்ற கேள்வியை ஃப்ரண்ட் லைன் போன்ற பத்திரிகைகள் நியாயமான பத்திரிகைகள் முன்வைத்தன அப்பொழுது நாம் சொன்னோம் நிச்சயமாக இது மாலிகாம் இருந்து குண்டு வெடிப்பு ஹைதராபாத் மக்கா இருந்து குண்டு வெடிப்பு இது முஸ்லீம்கள் செய்தது அல்ல என்று ஆணித்தனமாக சொன்னோம் இந்த அடிப்படையிலே குண்டு வெடிப்பை விசாரித்த ஹேமந்த் கர்கரே அவர்கள் உலகத்திற்கு ஒரு அற்புதமான செய்தியை உண்மையை சொன்னார் நிச்சயமாக சத்தியமாக குண்டு வெடிப்பிலோ மக்கா மஸ்ஜித் வெடிப்பிலோ ஹைதராபாத் மக்கா மஸ்ஜித் வெடிப்பிலோ முஸ்லீம்களுக்கு சம்பந்தமில்லை யார் செய்தது என்றால் ஒரு பெண் சாமியார் விஸ்வேந்து பரிஷத்தை சேர்ந்த சாத்வி சாஹித் பிரதிஜா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் சாமியார் இந்த சாமியார் அப்பப்போ காசிக்கு போயிடுவா ஹரித்வாருக்கு போயிடுவா அங்கே போய் சாமியார் வேஷம் போடுவா அங்கே இளைஞர்களை மூளை செலவு செய்து இங்கே வந்து வெடிகுண்டு நடத்துவாள் இதுதான் இவருடைய வேலை என்று அந்த பெண் சாமியாரும் அவளுக்கு துணையாக இருந்தது என்றால் ரிட்டையர்டு மிலிட்ரியுடைய கர்னலாக இருந்தவர் ஓய்வு பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ராணுவ அதிகாரி இந்த இரண்டு பேரும் சேர்ந்துதான் மூளைச்சலவையாக செய்யப்பட்டு இளைஞர்கள் வைத்து வேலை வாங்கினார்கள் இவர்கள் தான் இந்த குண்டுவெடிப்பு நடத்தியது என்ற உண்மை அவருக்கு தெரிந்தவுடன் இந்திய மக்களை போன்று அவரும் பெரிய பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார் இதுவரை எதுக்கு எடுத்தாலும் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம்னே சொல்லி பழகிட்டோம் இப்போ தான் முதல் முதல் ஒரு செய்தி வந்திருக்குது இதில் ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்டிருக்கிறது விஸ்வ இந்து பரிசு சம்மந்தப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை போட்டு உடைத்து விட்ட சகோதரர்களே அவர் அடுத்தடுத்து தோண்ட ஆரம்பித்தார் இந்தியாவில் நடந்த குண்டுவெடிப்புகள்லாம் தோண்ட ஆரம்பித்தார் தோண்ட ஆரம்பித்து முழுக்க முழுக்க ஒரு ரிப்போர்ட் தயார் செய்தார் அந்த ரிப்போர்ட்டிலே இந்தியாவில் நடந்த குண்டுவெடிப்புகளுக்கு எந்தெந்த விதத்திலெல்லாம் ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்பட்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் தூண்டுதல் சம்பந்தப்பட்டிருக்கிறது அத்வானி முதல் கொண்டு இந்த குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி அந்த நாளுக்குள் நான் பத்திரிகை ரிப்போர்ட்டை சொல்லப் போகிறேன் என்று அறிவித்தார் பிரஸ் மீட்டில் அறிவிக்கப் போகிறேன் இதுவரை முஸ்லீம் முஸ்லீம் முஸ்லீம் என்றே முஸ்லீம்களை பாழ்படுத்தினீர்களவா இப்பொழுதுதான் உண்மையை கண்டுபிடித்திருக்கிறேன் யார் செய்தார்கள் என்று அத்வானிக்கு முதல் கூட தொடர்பு இருக்கிறது என்று அறிவித்தார் அருமை சகோதரர்களே அவர் எந்த தேதி குறிப்பிட்டாரோ அந்த குறிப்பிட்ட தேதிக்கு சில நாட்களுக்கு முன்புதான் அந்த மும்பை தாக்குதல் நடைபெறுகிறது இந்த மும்பை தாக்குதலிலே அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு ஹேமந்த் கர்கரே வலுக்கட்டாயமாக வரவழைக்கப்பட்டிருக்கிறார் வரவழைத்து அந்த இடத்திலே யாராலோ கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த செய்தியை அந்துலே என்ற மத்திய மந்திரி முன்னாள் மத்திய மந்திரி அவரே வெளிப்படுத்தினார் பகிரங்கப்படுத்தினார் அது மட்டுமல்ல மகாராஷ்டிராவினுடைய முன்னாள் டிஜிபி முஷ்ரீஃப் என்பவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி டிஜிபி முஷ்ரிஃப் என்பவர் ஹூ கில்ட் கர்க்கரே என்று பெயரில் புத்தகமே எழுதியிருக்கிறார் கர்க்கரையை கொன்றது யார் என்னங்க ஒரு கப்பா தாக்குதல் நடைபெறுகிறது தீவிரவாதிகள் சொல்கிறாங்க இவங்களும் சுடுறாங்க அவங்க திருப்பி சொல்கிறாங்க இவங்க திருப்பி சொல்கிறாங்க காவல்துறை அதிகள் அங்கே நாலு பேர் சாவுறாங்க இங்கே நாலு பேர் சாவுறாங்க இயல்பு தானே அதில் கற்கரையை மட்டும் ஃப்ளாஷ் பண்ணணும் கற்கரையின் மறைவுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான ரகசியங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன இதெல்லாம் இந்தியாவுடைய நீதம் இந்தியாவில் நடக்கக்கூடிய நியாயங்கள் இதெல்லாம் அன்புக்குரியவர்களே ஒரு புத்தகம் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி ஹூ கில்ட் கற்கரே கற்கரையை கொன்றது யார் என்ற ஒரு பெயரிலே புத்தகமே நூற்றி ஐம்பது பக்கத்துக்கு ஒரு புத்தகமே எழுதும் அளவுக்கு அவருடைய மறைவுக்கு முன்னால் ரகசியங்கள் மறைந்து கிடக்கின்றன ஏனென்றால் இதே அஜ்மல் கசாப்போடு சம்பந்தப்பட்டது அஜ்மல் கசாப்போடு சம்பந்தப்பட்டது அதனால் தான் ஹேமந்த் கர்கரே கொல்லப்பட்டவுடன் அவருடைய மனைவியை கூப்பிட்டு நரபலி மோடி நரேந்திர மோடி இரண்டு கோடி ரூபாய் கொடுத்தான் அந்த அம்மையார் நரேந்திர மோடியின் முகத்தில் தூக்கி எறிந்தார் உன் பணத்தை நீயே வைத்துக்கொள் என்று இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன கணவனை இழந்த பிறகு குஜராத் அரசாங்கம் தரக்கூடிய இரண்டு கோடி ரூபாய் அந்த அம்மா பெற்றுக்கொள்ள வேண்டியதானே ஏன் பெற்றுக்கொள்ளவில்லை ஏன் நரேந்திர மோடி முகத்தில் தூக்கி எறிந்தார் இதற்கு பின்னாலும் ஆயிரக்கணக்கான ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன அருமைக்குரியவர்களே அஜ்மல் கசாப்போடு சேர்ந்து இந்த உண்மைகளும் தூக்கிலிடப்பட்டு விட்டன அஜ்மல் கசாப்போடு சேர்ந்து இந்த உண்மைகளும் தூக்கிலப்பட்டு விட்டன அஜ்மல் கசாப்புடைய தூக்கிக்கு பிறகு அப்சல் கூறியிருக்கிறான் அவனையும் விட்டு வைக்கிறீர்கள் அவனையும் தூக்கிவிட வேண்டியதானே என்று கேட்பவர்கள் இவனுக்கு முந்தைய குற்றவாளி அஜ்மல் கசாபுக்கு முந்தைய குற்றவாளி அப்சல் குரு அவனை தூக்கிட வேண்டியதானே என்று சொல்பவர்கள் அப்சல் குருவுக்கு முந்தைய கூட்டாளி மூன்று பேர் இருக்கிறார்கள் சாந்தன் முருகன் பேரறிவாளன் என்று அவர்கள் விஷயத்தில் அமைதி காப்பார்கள் அஜ்மல் கசாபுக்கு முந்தைய குற்றவாளி அப்சல் குரு என்றால் அப்சல் குருக்கு முந்தைய குற்றவாளி மூன்று பேர் இருக்கிறார்களே அவர்கள் விஷயத்தில் மௌனம் என்ன இதுதான் இந்த மீடியாக்களுடைய அமைதி மீடியாக்களுடைய நியாயம் இதுதான் மீடியாக்கள் பேசக்கூடிய நீதம் இது அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட நீதங்கள் இப்படிப்பட்ட அல்லாஹால் கற்பிக்கப்பட்ட அல்லாவால் கற்றுக் கொடுக்கப்பட்ட அல்லாவால் வலியுறுத்தப்பட்ட இந்த நியாயங்கள் தவிடுபடியாக்கப்படும் பொழுது அநியாயங்கள் தலைதூக்கும் அநியாயங்கள் தலைதூக்கும் பொழுது மக்களுக்கு மத்தியில் அமைதி கெட்டு போய்விடும் மக்களுக்கு மத்தியில் சௌஜன்யங்கள் கெட்டு போய்விடும் அப்படி மக்களுக்கு மத்தியில் அமைதியும் பரஸ்பர புரிந்துணர்வும் சௌஜன்யமும் கெட்டு போகும் பொழுது அல்லாவுடைய லானத்திறங்கும் இந்த அத்தனை மோசமான காரியங்களையும் இந்திய ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் வேதனையான உண்மை எம்பெருமானா சல்லல்லாஹு அலைவசலம் எடுத்து கேட்கப்பட்டது மல்ல அசபியா யார சொல்லலா இனவெறி என்றால் என்ன இனவெறி இனவெறிங்கிற இனவெறிண்டா என்ன எம்பெருமானா சல்லல்லாஹ் அலிஸ்லாம் அவர் சொன்னார்கள் தவறு செய்யக்கூடியவன் அநீதம் இழிப்பவன் உன்னுடைய இனத்தை சார்ந்தவன் என்பதற்காக நீ அவனுக்கு சப்போர்ட் செய்தால் உதவி செய்தால் அவனுடைய காரியத்தை நியாயப்படுத்தினால் இதுதான் இனவெறி என்று சொன்னார்கள் அஜ்மல் கசாப் தவறு செய்தவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டவுடன் அவன் நம்முடைய இனத்தவன்க என்பதற்காக அவனை தூக்கிலிடுவது தவறு என்று சொன்னால் முஸ்லிம்கள் தான் இனவெறியாளர்கள் அதே நேரத்திலே அதே நேரத்தில் அஜ்மல் கசாப் பத்தொன்பதாவது இடத்தில் இருக்கக்கூடிய பதினெட்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய அஜ்மல் கசாபை அவசர அவசரம் முன்னிலைப்படுத்தி அவனை அவசர அவசரமாக ரகசியமாக தூக்கிலிடப்பட்டு அதன் மூலமாக முஸ்லீம்களை கொச்சைப்படுத்த வேண்டும் முஸ்லீம்களுடைய பெயரை நாசப்படுத்த வேண்டும் என்று இந்த அதிகாரிகளும் அநியாயக்காரர்களும் ஆட்சியாளர்களும் திட்டமிடுவார்கள் என்றால் மிகப்பெரிய இனவெறியர்கள் இவர்கள் தான் மிகப்பெரிய மதவெறியர்கள் இவர்கள் தான் இதில் அந்த கட்சி இந்த கட்சி என்றெல்லாம் இல்லை அத்தனை அநியாயக்காரர்களும் அநியாயக்காரர்கள் தான் இருக்கிறார்கள் இவர்களிடத்தில் நாம் பெரிய அளவிலே நியாயத்தையும் நீதத்தையும் எதிர்பார்ப்பதும் மலடி இடத்தில் பிள்ளையை எதிர்பார்ப்பதை போன்று பட்டமரத்திலே ப பசுமை எதிர்பார்ப்பதை போன்று இவரிடத்தில் நியாயத்தை எதிர்பார்ப்பது அன்புக்கு இவர்களே இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடக்கின்றனவே அநீதங்கள் நடக்கின்றனவே இதெல்லாம் வெறும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி ஊர்வலங்கள் நடத்தி பலஸ்தீனிலே இப்படி அநியாயமாக முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள் இஸ்ரேலுடைய சப்போர்ட் நாடாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் அதை பற்றி ஒரு கண்டனம் தெரிவிக்க கூட தயாராக இல்லை கண்டனம் தெரிவிக்க கூட தயாராக இல்லை பலஸ்தீனில் இருக்கக்கூடிய இந்திய தூதர் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கான தூதர் நம்முடைய தமிழகத்தை சார்ந்தவர் நம்முடைய பள்ளிக்கு வந்திருக்கின்றார் ஒருமுறை ஜும்மாவில் சிறிது பேசியிருக்கின்றார் என்ற மரியாதைக்குரிய நண்பர் அவ்வப்போது தகவல் கொடுத்து கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள் குழந்தைகள் கொல்லப்படுகின்றன பெண்கள் கொல்லப்படுகிறார்கள் மீடியாக்களுடைய அலுவலகங்கள் அடிக்கப்படுகின்றன நொறுக்கப்படுகின்றன அப்பப்போது ஃபேக்ஸ் அனுப்பி கொண்டே இருக்கின்றார் அத்தனை ஃபேக்ஸ்களும் அவரால் அனுப்பப்படும் அத்தனை ஃபேக்ஸ்களும் அத்தனை எய்மைகளும் அத்தனை தகவல்களும் இந்திய வெளியுறவுத்துறையால் குப்பை தொட்டிக்கு அனுப்பப்படுகின்றன ஒரு கண்டனம் தெரிவிக்க கூட இந்த இந்திய அரசாங்கம் தயாராக இல்லை அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட அநீதங்கள் தலை தூக்கும் பொழுது இப்படிப்பட்ட அநியாயங்கள் தலை தூக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்கள் இதெல்லாம் நடப்பது நமக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக இப்படியெல்லாம் அநீதங்கள் நடப்பது நாம் முஸ்லீம் என்ற ஒரே காரணத்தினால்தான் ஆகவே இஸ்லாம் ஜிந்தா ஹோத்தாக ஹர் கர்பலே கே பாத் அதற்கு அல்லாம இக்பால் அவர் சொன்னதை போன்று ஒவ்வொரு கர்பலா தியாகங்களுக்கு பிறகுதான் இஸ்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறது என்று சொன்னதை போன்று நாம் இது போன்று தியாகங்கள் செய்து அல்லாவுக்காக இந்த அநியாயங்களை சகித்து இந்த இந்த அநீதங்களை சகித்து இந்த அட்டூழியங்களை சகித்து நாம் அல்லாவுடைய மார்க்கத்தில் இன்னும் உறுதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எங்களை முஸ்லீம்கள் என்ற ஒரே காரணத்திற்காக கருவறுக்கிறாய் நாங்கள் இன்னும் உறுதியான முஸ்லீம்களாக இருப்போம் உறுதியான முஸ்லீம்களாக இருப்போம் உங்களுடைய பார்வையில் சொல்வதாக இருந்தால் தீவிரமான முஸ்லீம்களாக இருப்போம் அடிப்படைவாதிகளாக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும் அதே நேரத்தில் நியாயம் என்பது அல்லாவுடைய அச்சத்தினாலும் மறுமையின் எண்ணம் இருப்பவர்களால் மட்டும்தான் நியாயம் கிடைக்கும் இல்லை என்றால் நியாயம் கிடைக்காது இது அல்லாவுடைய தீர்ப்பு என்ற இந்த சத்திய செய்தியை உலகெங்கும் சொல்ல கடமைப்பட்டுக்கின்றோம் சகோதரர்களே உலகத்தில் எங்கெங்கெல்லாம் அநியாயங்கள் தலை தூக்குகின்றனவோ இங்கே அல்லாவுடைய அச்சம் இல்லாத நேரத்திலே மறுமையின் சிந்தனை இல்லாத நேரத்திலே மறுமையை பற்றி நம்பிக்கை இல்லாத நேரத்திலே அநியாயங்கள் தான் தலை தூக்கும் அநீதங்கள் தான் நிலநாட்டப்படும் அச்சங்கள் தான் குடிபெயர்ந்திருக்கும் ஆகவே மக்களே அல்லாவுடைய அச்சத்தில் உள்ளே கொண்டு வாருங்கள் மறுமையை நம்புங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற இந்த உண்மையை சத்திய சகாபாக்கள் வாழ்க்கை கிடைத்த சரித்திர உண்மையை உலகத்திற்கு பறைசாற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம் வல்ல ரபுல்லாலும் விளங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக உண்மையான இரையச்சம் உள்ள உண்மையான மறுமை சிந்தனை உள்ள நீதியாளர்களை அல்லாஹ் இந்த இந்தியாவுக்கு ஆட்சியாளர்களாக தருவானாக அதன் மூலமாக எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லா வகுப்பு மக்களுக்கும் எல்லா ஜாதி மக்களுக்கும் எல்லா பிரிவினருக்கும் நியாயம் கிடைப்பதற்கு நீதம் கிடைப்பதற்கு வல்ல ரப்புல் ஆலமின் வழிவகுப்பானாக அதே நேரத்தில் முஸ்லீம்கள் என்ற ஒரே காரணத்திற்காக கருவறுக்கப்படும் இந்த சமுதாயத்திற்கு மேலும் மேலும் ஈமானிய உறுதியை கொடுத்து இஸ்லாமிய ஈடுபாட்டை கொடுத்து உறுதியான உறுதியான முஸ்லீம்களாக அல்லாமே ஆக்குவாராக பாகிருதாவான் அலமதுல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தாலா வரகாத்துஹூ